இன்றைய காலை நிகழ்ச்சியில் சொற்பொழிவாற்றிருக்கிற பெருமக்களுக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய சுவாமிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பதற்கு முன்னதாக இறை வணக்கம் செல்வி கவிதா கவி சித்ரா கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குய்ப்பது வேதம் நாங்கிலும் மெய்பொருளாவது நாத நாமம் நமச்சிவாயவே வேத முதல் முனிவர்களும் தேடி காணாமை பொருளையடியவர் பவனி தமதம் இடையமதிலுழவே நீக்கி கீதனைக்கும் இசை தாய் போற்றி மோதுணர்வே வடிவமாய் அமர்ந்து நின்ற முத்திராம கனிய போற்றி போற்றி